மக்கள் மனதில் பெரிதும் நிலைத்திருப்பது கிராமிய பாடல்களா சினிமா பாடல்களா நாட்டுப்புற பாடல்களுக்கும் ஒரு செல்வாக்கு தர வேண்டுமானால் அது திரைப்படத்துறைக்கு வந்தாக வேண்டும் ஓ தங்க செயின ஊருக்குன்னா என்ன கிடைக்கும் தங்கம் கிடைக்கும் வெள்ளி செயின ஊருக்குனா என்ன கிடைக்கும் வெள்ளி கிடைக்கும் பித்தளை செயின ஊருக்குனா என்ன கிடைக்கும் பித்தளை கிடைக்கும் சைக்கிள் செயின ஊருக்குனா என்ன கிடைக்கும் கொண்டே விடு சைக்கிள் கிடைக்குமா தாடி வந்த பல பங்கெடுத்து கொண்டவங்க படிப்பவங்க வீடு பிடிப்பவங்க கொடி பசங்க வெறும் போட்டிருங்க இத பொம்பளைங்க ஆம்பளைங்க அத்தனை பேரையும் மாறா இழுக்கிறோம் மேகமா நம்ம வாழ்க்கை போலீஸ் அடிச்சா வலிக்குமா சார்னா வலிக்கும் பாடினார் அம்மா அடிச்சா சார் வலிக்கும் அப்பா அடிச்சா வலிக்கும் வாத்தியார் அடிச்சா வலிக்கும் சைட் அடிச்சா வலிக்குமா சார் அண்ணாத்துறை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது கவிஞர் கண்ணதாசன் மன வருத்தமா இருந்தாரு இந்த பாடல் மூலமா கேட்டாரு நலந்தானா நீ நலந்தானான்னு கேட்டார் எவ்வளவு செய்திகளை வந்து அவர் திரைப்படத்துக்கும் பயன்படுத்தியிருக்கார் பொது வாழ்க்கையும் பயன்படுத்தியிருக்காரு